மனசுல தோஷம் வந்தா அதுக்கு பிராயஷ்டித்தம் இல்லை அவர்களுடைய மனங்கள்லாம் நன்றாக ஆயிடுவான் அம்பாளுடைய சரித்திரம் காட்டா பாபரதா நித்தியம் பாபத்தையே பண்றதுன்னு சங்கல்பம் பண்ணிட்டு பண்ண பாப்பிகளுடைய பாபங்கள்லாம் போடுவான் அம்பாள் சரித்திரம் காட்டாள் விமூகாக பரமமூகர்கள் ஆமா ஒன்னும் ஒன்னும் மூணும் அப்படிப்பட்ட பசங்கள்லாம் அம்பாளுடைய அனுகிரகத்துல கணக்குல நூத்துக்கு நூத்தி பத்து மார்க் வாங்க வந்து அம்பாளுடைய பிரசாதம் அப்படி பண்ணும் அது ஒண்ணும் சந்தேகம் இல்லை மனசுக்கு தேவத்தை காரகன் சந்திரன் சந்திரனுடைய மண்டலத்துல அம்பாள் இப்படி போய் சொல்றாள்னே சாஸ்திரங்கள்ல அம்பாள் உபாசிச்சா மருதி ஹிருதி இதெல்லாம் போயிடும்னே அம்பாளுடைய அனுகிரகம் இல்லாத குடும்பம் ஸ்திரீகளை படுத்தின குடும்பம் இதெல்லாம் டிவி சுவன் ஆஸ்மா சித்தபிரமம் பைத்தியம் இதெல்லாம் வருங்கிறாள் இந்தோ மாதృ சுபாசினி பகவதி கோபான் மனோதோஷதா தாம்பத்தியத்தை பிரிச்சுவிடும் இதெல்லாம் ஏற்படும் சந்திரன் ஜாதகத்துல கெட்டு போயிருந்தா சுமங்கலி கோபம் இருக்கும் அம்பாளுடைய அனுகிரக குறைச்சல் இருக்கும் தாயாருடைய சாபம் இருக்கும் அந்த குடும்பங்கள்லாம் கரையேறணும்னா அம்பாளுடைய அனுகிரகத்தால தான் கரையேறணும் க்ஷேமத்தை அடையணும் துரோகம் பண்றது ஆமா மித்திரனை போல இருந்துட்டு வசம் பண்ணிட்டு போடுவான் அந்த பாபிகள்லாம் கரையருணாம் அம்பாளுடைய சரித்திரம் கேட்டா வேதத்தை பத்தி தூஷிக்கிறது இதெல்லாம் எழுதி வச்சது சூழ்ச்சி இப்படி எல்லாம் சொல்றான் பாருங்க அவன்லாம் கரையறி விடுவான் கேட்டா வேதவேந்த தொந்தரவே பண்ணிட்டு இருப்பாங்க சிலவன் மூட்டை பூச்சி மாதிரி மூட்டை பூச்சி ஒரு மூட கடிக்கும் தூங்குறவனை கடிக்கும் வச்சுட்டு கடிக்கும் உட்காந்துருக்கிற போது கிடைக்கும் அப்படிப்பட்ட பாபிகள்ட்ட தானே அவன்லாம் கதையாறி விடுவான் அம்பாளுடைய சரித்திரம் லோகாந்தரம் இல்லை ஜென்மாந்தரம் இல்லை இப்படி பேசின வசங்கள் இருக்கானே அவன்லாம் கரையறி போடுவனாம் அம்பாளுடைய சரித்திரம் காட்டா இது ஒரு பெரிய யஜ்யம்ங்கிறாள் அம்பாளுடைய சரித்திருப்பது ஒரு சங்கல்பம் பண்ணி இது அவசியம் கேட்கிறது அம்பாளுடைய அனுகிரகத்தை அடையிறது அப்படி கேட்டுட்டா கலவு புனந்தி ഭാഗവതം ദുരാണം പരതർപ്പരം ധർമാർത്ഥകാമോക്ഷണ ഉത്തമം വാചനം മതമം മതൂ ഭാഗവതം ദേവ്യഹിമയെ പ്രതിപാദനം പണ്ടത് ദേവി വാഗൂത ചരിത്രത്തെ കേൾക്കണം നാൾ കാട്ടായി എന്ന പണ്ടാൾ தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் எல்லாத்தையும் சாதிச்சு கொடுத்துருவான் இந்த சிரவணனை அவன் என்னைக்கோ நாளைக்கு க்ஷேமத்தை அழிச்சு விடும் இன்னைக்கு தர்மார்த்த காமங்களை வாரி இறைக்கும் மோட்சத்தை கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பத்துல கொடுக்கவும் கொடுத்து விடும் ஞானவாசிஷ்டத்துல சொன்னார் ரெண்டு சிஷ்யன் போய் ஒரு துறவியை பெரியவாழ போல இருக்கிறவாழ மௌனவர்த்தம் வச்சுட்டு இருந்தவாள்கிட்ட போய் எனக்கு எப்போ மோட்சம்னு காட்டான் இப்படி கைய காட்டினார் ஓன்னு அழுதாரவன் இன்னொருத்தன் காட்டான் அரச மரத்தடியில் உட்காண்டிருந்தார் மேல கைய காட்டினார் அவன் சிரிச்சுக்கிட்டு ஓடி போயிட்டான் என்ன புரியலையேன்னா இப்படி கைய காட்டி அப்படி கைய காட்டினான் என்ன புரியும் என்ன புரியலையேன்னா முதல்ல அழுதுன்னு ஓடினானே அவன் கேட்டான் எனக்கு எப்ப மோட்டம்னு இன்னும் ரெண்டு ஜென்மா கழிச்சுன்னாலாம் இன்னும் ரெண்டு ஜென்மா நான் அம்மா வயத்துல பிறந்து விளக்கண்ண குடிக்கணுமான அவன் அழுதான் இன்னொருத்தன் சிரிச்சுக்கிட்டு ஓடினானே அவனுக்கு மேல காட்டினாள் நான் அரச மரத்துல எத்தனை இலை இருக்கோ அத்தனை இலை உனக்கு ஜென்மா உண்டோ அதுக்கப்புறம் மோட்சம் நாள் மோட்சம்னு ஒன்று எனக்கு உண்டோ இல்லையோ அது போறோம்னு போட்டான அவன் ஓடி போயிட்டானா அவன் சந்தோஷப்பட்டு போயிட்டானா அப்படி சொன்னால் ஏதோ ஒரு நாளைக்கு இருக்கோ இல்லையோ எனக்கு அப்படி சந்தோஷப்பட்டானா நிச்சயம் இருக்கோ இல்லையோ அது போரும் இன்னும் ரெண்டு ஜென்மா எடுக்கணுமான்னு பயந்தானா அப்படி நூத்தம்பது மைல் நடந்து வந்தவன் எத்தனை மைல் இருக்குன்னு கேட்டா என்ன ரெண்டு மைல் இருக்கு நூத்தி நாற்பத்தெட்டு மைல் வந்துட்டேன்னா அந்த ரெண்டு மைல்னு சொன்ன போது முப்பத்தி நூத்தி நாற்பத்தெட்டு மைல் நடந்த சிரமம் அவனை வந்து அப்படியே அமுக்கும் இந்த ரெண்டு மைல்னதே அவன் நடுங்குவன் நீங்க போங்கோ தெரியும் கிராமம் கிட்டக்க இருக்குன்னு தான் கவலை இல்லை ரெண்டு மைல் அவனுக்கு நடந்து வந்த சிரமம் அப்பதான் தெரியும் ரெண்டு மைல் நடக்கணுமான்னு அது மாதிரி சாம்சாரிகமான தாபம் ரெண்டு விரலை காட்டினதே ஹோன் கதறிவிட்டான்னு சொன்னாள் இன்னும் ரெண்டு ஜென்மா எடுத்தாகணுமா என்னவா எடுப்பேன்னு சொன்னாள் வருமாலேசிலே பகூனாம் ஜென்மநாமந்தே ஜானவான்மாம் பிரபத்தியது வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபான்னு கீதையிலே துறவியா ஆயிட முடியுமா சந்நியாச கோட்டி ஜென்மசூன்னாள் அவன் சாஸ்திரங்கள்ல போய் ரிஷிகள் ஸ்மிருதியில சொல்ற போது தசரத் ஜென்மகிரு நாள் பத்து ஜென்மா பிராமணனா பிறந்தாதான் பதினோராவது ஜென்மாவில வேதம் வருமா ஆமா ரிஷிகேஷத்துல போனா உடனே சந்தியாசம் கொடுத்து விட மாட்டாள்னு அங்க இருந்து வேலை செஞ்சு கோபதாபம் இல்லாம அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அப்படின்னா வேலை செய்து செஞ்சு பிட்சை வச்சு எடுத்து யோக்கியனா இருந்தா கொடுப்பா சந்தியாசம் இல்லைன்னா அடிச்சு வரட்டி விடுவா ராமகிருஷ்ணா மடம் முதல் இடங்கள்ல இப்படி பரீட்சை பண்ணி இப்போ நம்ம பிரிவாள்லாம் அப்படித்தான் சுருக்க கொடுத்துட மாட்டாள் அப்படி பரீட்சை பண்ணுவாள் எப்படி இருக்கான்னு சொல்லி அது மாதிரி பத்து ஜென்மா அழகா பிராமண ஜென்மா அடைஞ்சா பதினோராவது ஜென்மாவில் வேதம் வாக்குல வருமா பாக்கி எல்லாம் வந்தோடும் வேதம் மட்டும் வராதுன்னு இப்ப ராத்திரி போய் ஒரு சினிமா படம் பார்க்கறது புதுசா ராத்திரி பத்து மணிக்கு வந்த படத்தை ஒரு பாட்டி அதை பாடுறா திருப்பி அந்த பாட்டை ஆமா சரளி பாட்டி அதை அழகா தாளம் போட்டுக்கிட்டு பாடுறா ஆயாத்த பித்தரகா எத்தனை நாளா சொல்றான் அமாவாசை பணம் வருதா வாயில அது வேதம் அது பாட்டு பாட்டுன்னா சினிமா பாட்டு அதனால வந்து அது வாயில வருமோ வேதம் வந்து அது வரவே வராது அதுவும் ஸ்வரம் வராது நமோ ஹிரண்யபாகவேசே நானே திசாஞ்சபதே நம நமோ ஹிரண்யமாம்மன இது ஒரு ஸ்வரம் வராதுன்னு தலையை ஹும் அசக்குவன் ஆட்டுவன் எல்லாம் பண்ணுவன் ஸ்வரம் வராது அது பத்து ஜென்மா அப்படி பிராமணனா பிறந்தா தான் பதினோராவது ஜென்மாவில் வரும் அப்புறம் ஆச்சார சதஜன்மசு ஆச்சாரம் பழகணுமே ஆனா ஆச்சமனம் எப்படி பண்ணணும் ஆச்சமனம்னா அப்படியே கையில வச்சிருந்து நாக்கால எடுக்கிறான் ஜலத்தை அப்படி எடுக்கப்படாது இந்த பிரம்ம தீர்த்தம்னு பேரு அதால உள்ள போகணும் நூறு ஜென்மா அப்படி வேதாத்தியனம் பண்ணினா நூத்தி ஓராவது ஜென்மாவில் ஆச்சாரம் சித்திக்கும் சஹசிர ஜென்மபிரு எச்சுவா ஆயிரம் ஜென்மா பிராமணனா பிறந்தா ஆயிரத்தி ஓராவது ஜென்மாவில் சோமயாகம் பண்ணணும்னு தோணும் இல்லாமனா பண்ணுனா பண்ண மாட்டான் பம்பி பண்ணுனா பண்ணணும் ஆறு சந்தோஷமா பண்றான் என்ன காரணம் ஆயிரம் ஜென்மா பிராமணனா பிறந்திருக்கான் அவ தாத்தா இங்க பெரிய தோப்புனா அவளை பார்த்தா பரமேஸ்வரனே நேரம் வரா போல இருக்கும் அவன் இங்க காசிக்கு அவ போற போது ரயில்ல இறங்கி வராள் செங்கல்பட்டுல இதுல ஸ்நானம் பண்ணிட்டு ரயில்ல ஏறினாள் அந்த நாள்ல ஆங்கிலோ இந்தியன் கார்டு இவா ஸ்நானம் ஏரியில பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா அப்புறமா ரயில விடுவேன்னுடா அவ பாட்டு ஸ்நானத்துக்கு விட்டா ரயில் போனா போட்டோம்னு மணிக்காலம் அஞ்சு மணிக்கு ஸ்நானம் பண்ணிவிட்டு ஜப்பம் பண்ணிட்டு வந்தா ஒரே ஜோதிர்மயமா இருப்பாளவா காசிக்கே குடும்பத்தோட போய் அங்கேயே சித்தியானா காசியில கிடைக்குமா மரணம் காசியான்னு மரணான்முத்தி புத்திர சன்னிதம் காஷியில மறிக்கணும் அல்லது பிள்ளையனுடைய மடியில மறிக்கணும் பட்டத்திரியனுடைய குரு காஷியில மறிக்கணும் நினைச்சால் கிடைக்கல அவருக்கு காஷியில போய் மறிச்சாள் அவ யஜ்யத்துல அந்த அவிர்வாகத்தை இந்த பாத்திரத்தை கையில வச்சுன்னா தேவதைகள்லாம் ஏந்து கேட்பாள் அப்படிப்பட்ட பெரியவாழ்வாள் அவளுடைய பேரம் பண்ணு ஆஹான் தான் எனக்கு இப்ப என்ன இஷ்டமானவன் சொன்னானா அதான் வேண்டாண்டான்னு நானும் சொல்லியிருக்கேன் உடனே தான் அது ஆயிரம் ஜென்மா பிராமணனா பிறந்தா தான் ஆயிரத்தி ஓராவது ஜென்மாவிலே யாகம் பண்ணணும்னு தோணும் சகசிர ஜன்மதரு யஜ்வா சந்நியாச கோடி ஜென்மசு ஒரு லஜ்ஜை விட்டு ஒரு காவி வேஷ்டி கட்டிண்டு வெளியில வரணும்னா கோடி ஜென்மா யாகாதிகள் அக்னிஹோத்திராதிகள் எல்லாம் பண்ணி உடம்பு முழுக்க ஊறி இருந்தா தான் சன்னியாசி ஆகலாம் இருக்காள் நீ எத்தனை பேர் இப்ப காவி வேட்டி கட்டிட்டு இருக்கோம் ஒரு பெரியவாள் தான் சன்னியாச கோடி ஜென்மசு கோடி ஜென்மாவில தான் அது கிடைக்கும் இருக்காள் அதனால அவள் பெரியவாள் உள்ளங்கள்லாம் அவளுக்கு குழுந்து நிற்கிறது அவளுக்கு வந்து வேறு அவா இவா அப்படிலாம் தோணவே இல்லை எல்லாம் உலகம் முழுக்க ஒன்னா தோன்றது பெரியவாள்லாம் அப்படித்தானே இருப்பாள் இருப்பாள் எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் நினைப்பாள் ஆனால் மகான்களுடைய ஒரு பெரிய உள்ளம் அப்படிப்பட்ட பெரியவாள் ஆரம்பிச்ச இந்த பெரிய கோட்டியாகம் புவனேஸ்வரி சன்னிதியிலேயே நடக்கிறது தர்மம் அர்த்தம் கோணம் மோட்சம் இத்தனையும் கிடைக்குமா மோட்சம் முதற்கொண்டு புவனேஸ்வரி பிரசாதத்தால கிடைக்கும் இந்த தேவி பாகவத சிரவணத்தினாலே நவகிரகங்களுடைய சேர்க்கையிலே திவி சூர்யாதயோ கிரகான் பஞ்சாங்கத்துல கட்டத்துல சேரல ஆகாஷ ஏச்சாத்திய தாருணா கேச்சித்து திவி சூரியாதயோ கிரக ஆகாசத்துல ஒன்றாக சேருகிறார்கள் சூரியன் முதலிய கிரகங்கள் அதுதான் உலகத்தை பாடுபடுத்துறது அதுக்கு உபசர்க்கம் பேரு அந்த தோஷங்கள் ஆக்கி அம்பாள் போக்குவலாம் அம்பாளுடைய கோபத்தினால வரதாம் இதெல்லாம் அம்பாளுடைய அருள் இல்லாததுனாலே அந்த கோபத்தெல்லாத்தையும் அம்பாள் போக்கிண்டு அனுகிரகம் பண்ணுவலாம் இந்த கிரக யோகம் முதலிய தோஷங்கள் அம்பாளுடைய கோபம் இதெல்லாம் இந்த ஸ்ரவண மாத்திரத்தான் ஹந்தின்னாள் காதால தேவி பாகவதத்தை காட்டா தன பாபங்களும் போயிடுமாம் கிரகிருதம் பூத பிரேதம் பயம் தேவி பாகவதம் சிரவணாத்யாதி தூரதா ஆபத்தை கொடுக்கிற துஷ்ட கிரகங்கள் அதுக்கு பாலகிரக கிருதம் பூத பிரேத பிசாச்சாரிகள்னால ஏற்பட்ட தொல்லை இதெல்லாம் ஓடி போயிடுமாம் தேவி பாகவதம் கேட்டா பாலகிரக கிருதம் பூத பிரேத கிருதம் பயம் தேவி பாகவத்யாஸ்ய நாஸ்திக தேசங்கள்ல போயிடும் அந்த பயங்கள்லாம் இங்க இருக்காது தூரத்துக்கு அண்ணனை போயிடுங்கிறார் சிராஜிதம் பிரிஜம் புத்திரம் கிருஷ்ணம் லப்ஜாமுமோத இதுக்காக ஒரு கதை சொல்ல போறாள் நாளை தினம் சாட்சாத்து கோபாலன் காணாம போயிட்டாள் வசுதேவருக்கு பரமாத்மா கிருஷ்ணன் அப்போ இந்த தேவி பாகவதத்தை சிரவணம் பண்ணினால் நாரதரை தெரிவிச்சு நாரதர் இந்த பாகவதத்தை உபதேசம் பண்ணி கடைசியிலே ராஜராஜேஸ்வரி பட்டாபிஷேகம் சொல்ற போது சுவாமி ஜாம்பவதி கல்யாணம் பண்ணிட்டு வராள் அது தேவி பாகவதத்தினுடைய பலத்தை உடனே தெரிஞ்சிருந்தாலாம் நாரதரை பார்த்து சொன்னால் வியாசர் மகான்கள் அனுகிரகம் பண்ணினா உடனே பலன் கிடைக்கிறதே முடிவுல பலன் கிடைச்சதே இன்னும் பத்து நிமிஷம் கழிச்சு என் குழந்தை வரப்படாதா இது முடியுது அங்கிருந்து வராதே என்ன பாக்கியம் இது மகான்களுடைய தபோபலம்னு நாரதரை பூஜை பண்ண போறாள் அப்படிப்பட்ட சரித்திரமும் நாளை தினம் சத்தியவிரத சரித்திரம்னு அம்பாளுடைய பீஜாட்சரத்தை அப்படி பிந்து இல்லாம அந்த முறை இல்லாம தவறி ஜபிச்சவன் ஒருவன் கரையேறான் ஒரு சத்தியசந்தன் அப்படிப்பட்ட ஒரு புண்ணியபுருஷனுடைய கதையும் சத்தியவிரதோபாக்கியானம்ங்கிற மகா புண்ணிய சரித்திரம் இந்த சரித்திரத்துக்கு சிரவணங்கள்லாம் நாளை தினம் சொல்ல போறாள் தேவி பாகவத சிரவணம் அதெல்லாம் நடக்க போகுது சத்தியவிரத சரித்திரமும் நடக்க போகுது சரியா ஏழு மணிக்கு ஆரம்பிச்சு ஒன்பது மணியோட பூர்த்தியாகும் அவசியம் எல்லாரும் மரணம் நெய்தர்கள்ட்ட எல்லாம் சொல்லி இந்த கோட்டையாகத்துக்கு ரொம்ப உதவி गिरिवरविन् निवासिनि विलासिनि जेष्ठे भगवति कुटुम्बिनि कुटुम्बिनि भूरि कृते जय जय मनिषासुरमर्दिनि रम्यकपद्दिनि शैलसुते जय जय राम राम सम्पातीदमुपेयुषे कलयताम् जिह्वाकुटीम् जग्मुषे विश्वत्राणपुषे नमोऽस्तु सततम् तस्मै परम् ज्योतिषे चन्द्रापीडाम् चतुरवदनाम् மதுரை நமக்கு மகிஷத்ரா अजाड्यम् वाक्पटुत्वम् च हनुमत्स्मरणात् பாவனமான சரித்திரத்தை மகாத்மா வியாசாச்சாரியால் பராசக்தியினுடைய பாவனமான சரித்திரத்தை வியாசாச்சாரியால் தெய்வீ பாகவதம் என்ற உத்தம புராணமாக ரச்சனை பண்ணி பாண்டவ வம்சத்தில் பிறந்த ஜனமேஜியருக்கு தானே உபதேசம் பண்ணினாள் சிஷ்யார கொண்டு கூட செய்யல ஏன்னா அவ குடும்பத்துல ரொம்ப தோஷங்கள் இருக்கு அந்த தோஷங்கள் விலகி அவ க்ஷேமத்தை அடையணும் அது அம்பாளுடைய அனுகிரகத்தாலும் தோஷங்கள் விலகும் மனசாந்தி ஏற்படும் மனதில் இருக்கிற கவலை அம்பாள் தான் போக்கணும் வேறு எந்த தெய்வத்தாலையும் முடியாது அதனாலேயே வைஷ்ணவமான புராணமாக இஷ்டம் கூட தாம்பத்தியார்த்த உமாம் சத்தின்னு குடும்பத்திலேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை பூசல் இல்லாம இருக்கணும் புள்ளே பெண்டாட்டி புருஷன் அப்படி இருக்கணும்னா அம்பாள் ஆராதிச்சாதான் அது இருக்கும் இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தாபங்கள் ஐக்கமத்திய குறவு இருக்கும் அம்பாளுடைய பிரசாதம் வேணும்னு விஷ்ணு சம்பந்தமான வைஷ்ணவமான புராணத்திலேயே போய் சொல்லியிருக்கிற பொழுது அம்பாளுக்காகவே ஏற்பட்ட புராணத்துல அதனுடைய பெருமையை ரொம்ப நன்றாக சொல்லியிருக்கார்கள் ரிஷிகளும் ஸ்மிருதிகள்லையும் சொல்றாள் அம்பாளுடைய பிரசாதம் இருந்தா தான் மனசுல இருக்கிற கவலை நீங்க வேற எந்த தெய்வத்தாலையும் அதை போக்க முடியாது என்று சொல்றாள் அதனால வியாசரே அவ குடும்ப குறையெல்லாம் நீக்குவதற்காக தேவி பாகவதத்தை ஸ்வயந்து து ஸ்ராவயா மாதான்னு தானே சொன்னாலாம் அந்த பாகவத மகாத்மியத்தை ரொம்ப அழகா சொல்லியிருக்காள் பல சரித்திரங்கள் இருக்கு பாகவத தேவி பாகவத மகாத்மியமே நேற்று தினம் சொல்போம் இந்த மகாத்மியத்தை பத்தி சொன்னோம் இன்னும் அதை பத்தி பகவான் கோபாலனை வசுதேவர் தேவகி சுவாமி காணாம போன பொழுது அடைஞ்ச சரித்திரங்கள்லாம் சொல்லியிருக்காரு இந்த மகாத்மியத்துல அதை இன்னொரு தினம் சொல்றேன் இன்றைய தினம் சத்தியவிரத சரித்திரம்னு ஒரு புண்ணிய சரித்திரம் அம்பாளுடைய மந்திரத்துல ஏதோ ஒரு அக்ஷரத்தை மட்டும் அதையும் சரியா ஜபிக்காம ஜபிச்சு தன் கஷேமத்தை அடைஞ்சுட்டான் அதனால அம்பாளுடைய மந்திரத்தை நல்ல சத்குருவோடத்துல உபதேசம் பெற்று அது சரியான முறையில ஜபிச்சாலேயானா அந்த கிரகத்துல அஷ்டலட்சுமியும் ரத்னம் பண்ணுவாள் என்பதை சொல்வதற்காக ஒரு சரித்திரம் போய் சொல்றாள் காரணம் ராஜன்னே ஜகதா ஜனாதிபாசமோராபயதாம் பூப குருயஜம் ஜனாதிபா அம்பாள்தான் ஜகத்துக்கெல்லாம் காரணம் அவளுடைய அருள்தான் வேண்டும் ராஜாவை பார்த்து வியாசர் சொல்லி அவளை ஆராதிக்கணும் அவளை ஆராதிக்கிறது எத்தனையோ பூஜை அபிஷேகம் அர்ச்சனம் ஸ்தோத்திரம் ஜபங்கள்லாம் இருக்கு அக்னியில ஹோமம் பண்ணி அதுல அம்பாளை வந்து ஆவாகனம் பண்ணி அவளுக்கு இந்த மகாஹுதியிலே சகல மங்கள திரவியங்களையும் கொடுத்து இந்த உபாசகால் உத்திஷ்ட தேவி கல்யாணின்னு சொல்லுவாள் கடைசியிலே அந்த மகாஹூதி ஆனவுடனே அம்பாள் இந்த குண்டத்திலிருந்து நீங்க எழுந்திருக்கணும் பாள் அப்ப பார்த்தா அம்பாள் எழுந்திருந்து நிற்கிறா போல இருக்கும் அந்த உபாசகாலுக்கு தான் புரியும் அந்த ஸ்லோகம் சொல்ற போது உத்திஷ்ட தேவி கல்யாணி அம்மா இந்த குண்டத்திலிருந்து எழுந்திருக்கணும் இந்த மங்கள திரவியங்கள்லாம் வாங்கிட்டு போடவே ரவிக்கே மஞ்சள் குங்குமம் எல்லா சகல திரவியங்களும் மங்கள திரவியங்கள் என்னென்னங்கிறத மந்திரசாஸ்திரத்துல சொல்லியிருக்காரு அதை அப்படியே எடுத்து எழுதியிருக்காரு அவ அந்த நோட்டீஸ்ல என்னென்னது மங்கள பிரிவின்மை ஒரு ஒரு செட்டுக்கு இவ்வளவு வாருதுன்னு எழுதியிருக்காள் பல பக்தாள்லாம் கேட்கிறாள் எதது எப்படி எப்படின்னு புரியலையே அதை வந்து நாங்கள் தனிச்சு ஒன்னையும் ஒப்புத்துக் கொள்றதுக்கு உங்களுக்கு புரியணுமே என்ன அது என்னென்னங்கிறத பத்தி அந்த நோட்டீஸ்லயும் எழுதி என்னென்ன வேணுங்கிறத பத்தி நான் சொல்றேன் ஒரு அன்னதானம் இருக்கு தட்சிணை இருக்கு ஆஜ்யம் இருக்கு யசிஷ்டமா கணக்குல அகப்படாம நடக்கும் எண்பது மூட்டைங்கிறார் எண்பது மூட்டை எள்ளு போறாது நூறு மூட்டைக்கு மேலாகும் இந்த திலம்ங்கிறதே பகவானுடைய சரீரத்திலிருந்து உண்டான விஷ்ணுவனுடைய சரீரத்திலிருந்து உண்டாச்சா ஜெகத்துல பாபம் ரொம்ப அதிகமா போயிடுது அந்த பாபத்தை போக்குறதுக்காக பகவான் தன் சரீரத்திலிருந்தே உண்டு பண்ணினார் திலா பாபஹரா நித்தியம் விஷ்ணோர் தேக சமுத்பவா சொல்றார் அசக்கியமான பாபம் துக்கத்தெல்லாம் போய்க்கப்படும் திறம் நம்மால பொறுக்க முடியாத கஷ்டங்கள் சில குடும்பத்தில் இருக்கு பாருங்க அந்த குடும்பத்துக்கு திலகோமம் பண்ணுங்கிறார் திலகோமம் பண்ணுன்னா அது ஏதோ ஒரு முறையில திலகோமம் நடக்கிறது ஆனா க்ஷேமம் வந்து வருது இது சாஸ்திரத்துல சொன்னபடி நியமத்தோட கூட எல்லா ஸ்நானத்துக்கு போற போது கூட போலீஸோட ஸ்நானத்துக்கு அனுப்பிச்சு ஆச்சாரமா வாழ ஆயிடுச்சுன்னு வந்து இந்த உபாசக்கால ஐநூறு பேர்களையும் இந்த நாசமாராபயதாம் ரூப பஞ்சபூதங்கள்ல பஞ்சபூதம் இருக்கு பிருத்திவி அப்பு தேஜஸ் வாழ்வு ஆகாசம் அதுல இந்த தேஜஸ்ங்கிற அக்னியதான் ஹோமங்களை கொண்டு போய் விதிக்கிறாள் பாக்கி பூதங்கள்ல விதிக்கல்ல அக்னியில ஹோமம் பண்ணாம பாக்கி பூதங்கள்ல பண்ணினா கண் கூட கட்டு போடுங்கிறாள் அக்னியில ஹோமம் பண்ற போதே புகஞ்சம் பெற்ற போது ஜுவாலை இல்லாம தன் ஹோமம் பண்ணான்னா ஒரு ஆயுஷ ஹோமோ ஸ்ராத்தமோ வேற எந்த ஹோமமோ பண்ணினா எதர்யுடனக்னாபாகுதிஞ்சுயாது கண்ணுக்கு கெடுதல் வந்துடுங்கிறாள் அதனாலதான் ரொம்ப தெரிஞ்சவாள் அக்னியில ஜுவாலை இல்லாத போது ஹோமம் பண்ண மாட்டாள் ரொம்ப ஊரில் இருப்பாள் அவன் தவிஷம் பண்றவன் பரப்பன் என்ன அன்னைக்கும் ஆபீஸ் வேலை வச்சுட்டு இருப்பான் சாதத்தன்னைக்கு அப்பா அம்மாவுக்காக ஒரு நாளைக்கு லீவ் விட்டு கூடாதா பொய் சொல்லி எத்தனையோ கல்யாணம் கார்த்திக்கு சிக் லீவ் வாங்க இல்லையா நிஜமான லீவ் வாங்கிக்க வேண்டாமா மாதா பிதாக்களுடைய சாதத்துக்காக ரெண்டு நாள் லீவ் வேண்டாமா அதெல்லாம் நம்ம தேசத்துல இந்த குறையத்தினால்தான் குழந்தைகள் எல்லாம் மூணு வருஷம் நாலு வருஷம் ஒரு ஒரு கிளாஸ்லயும் படிக்கிறான் அந்த ஸ்கூல்லாம் நல்லா நடக்குதுன்னு அந்த பசங்களாலே அப்படி பித்ரு பிரசாதம் இல்லைன்னா குழந்தைகள் நல்லா இருக்க மாட்டாள் விட்டாள் பிரசாதம் தான் நல்லா பரிபூர்ணமா வேண்டும் அக்னியில ஜுவாலை இல்லாம ஹோமம் பண்ணப்படாது பாக்கி பூதங்கள்ல பண்ணப்படாது பண்ணினா கெடுதல் இந்த அக்னியில கொண்டு போய் பண்ண சொன்னாலே என்ன காரணம்னு கேட்டது வேதம் இந்த அஞ்சு பூதங்கள்ல இந்த அக்னி ஒண்ணுக்குத்தான் ஹோமம் பண்ணின திரவியத்தை தன்னை போல பண்ணிக்கிற சக்தி இருக்கு கட்டையோ எதை போட்டாலும் தன்னை போல பண்ணிட்டு வர்றது தன்னை போல ஆக்குறது பரபிரம்மம் ஒண்ணுதான் அந்த பரபிரம்மத்தினுடைய ஒரு ஒரு சுரூபம் இது அதனாலதான் இதுல போய் ஹோமத்தை சொல்ற அதனாலதான் விதுரர் சொல்ற போது மலமலையா குடும்பத்தில் இருக்கிற பாபங்களே நீ எத்தனை மண்வெட்டியால செதுக்கி போட்டாலும் அது போகாது இருநூறு வருஷமா கார்பரேஷன் கொண்டு போய் கொட்டின குப்பையை பத்து கூட அள்ளின்னு ஒரு லாரியில் அள்ளின்னு போனா அது அள்ளி ஆயிடும் போது ஆகாது ஒரு தீக்குச்சி வச்சா சாம்பலா போயிடும் அது மாதிரி ஹுதேன நஷ்யத்தே பாபம் அக்னியில தேவத்தையை ஆவாகனம் பண்ணி ஹோமம் பண்ணியானா மலமலையா இருக்கிற குடும்ப பாவங்கள்லாம் போயிடும் சொல்லிடுற அதனாலதான் அக்னியில ஹோமத்தை கொண்டு போய் விதிச்சிருக்காள் அது ரொம்ப பேர்களுக்கு புரியாது எதனால எப்படி எல்லாம் சொல்லியிருக்காள்னு அக்னி தேவோ திஜாதி நாம்னு அக்னிகான் வந்து நம்ம தேசத்துக்கு ரொம்ப உசந்த தெய்வம் அக்னி வேத வித்துக்கள் அஸ்வத்தம் ஆலயத்தில் இருக்கிற பிம்பம் சுமந்திரிகள் சந்திரன் ஏதிகள் சித்திரபடங்கள் சூரியன் பசு இதெல்லாம் ஒரு போஸ்ட் ஆபீஸ் பொட்டி மாதிரி போஸ்ட் பாக்ஸ் லெட்டர் போட்டா எங்க போகணுமோ அங்க போறது பாருங்க இது பதினாயிரம் ரூபாய் செக் வச்சு அனுப்புறேன் சீமைக்கு போயிருக்கிற பையனுக்கு இந்த பொட்டி பந்தம்னா தான் போறோம் இந்த போஸ்ட் ஆபீஸ் பொட்டியில போட மாட்டேன் எங்காவது காட்ரேவே ஐநூறு ரூபாய் விலை அதுதான் போடுவேன்னா போட்டோ இடத்துலயே இருக்குது அது மாதிரி தான் எந்தெந்த இடத்துல கொடுத்தா போய் சேரும்னு ராஜாங்கத்தில் சொல்லியிருக்காலும் அந்த இடத்துல கொடுத்தா தானே போகும்போது அது மாதிரி வேதத்துல எந்த இடத்துல ஹோமம் பண்ணினா போகும் சொல்லிருக்கோ அங்க கொடுத்தாத்தான் தேவதையின் இடத்துல போய் சேரும் சேர வேண்டிய இடத்துல இங்க சுந்தர இடத்துல சொற்பம் ஒட்டச்சான் புஷ்பத்தை கொடுத்தோம்னா அந்த மணித்தீபத்துல லாரி லாரியா புஷ்பமா அம்பாள் மேல போய் விழுமா அப்படி எல்லாம் போய் சொல்லியிருக்காள் தேவி பாகவத்திலேயே அம்பாளை வந்து நல்லா பூஜை பண்ணணும் பக்தியோட பண்ணணும் பூஜனம் பரயா பக்தியா தஸ்யா விஷாரதா அம்பாளுக்கு பல பேராம் மகாலட்சுமின்னு பேராம் சரஸ்வதினு பேராம் மகாகாளின்னு பேராம் புவனேஸ்வரின்னு பேராம் ஒரே வஸ்துவே ஒரு கட்டிய கண் வந்து சிவப்புங்கிறது கை கட்டிங்கிறது நாக்கு திரிப்புங்கிறது ஒரு கட்டிய அந்த ஒரே சைதன்யம் தான் வெளியில வந்து கண்டுபிடிக்கிறது சைத்தன்யம் இல்லாம கண்டுபிடிக்க முடியுமா லைட் இல்லாம பார்க்க முடியுமா ஒரு வஸ்துவை தீபத்துக்கெல்லாம் தீபமா இருக்கிற ஆத்ம சைதன்யம் கண் வழியா வந்தா சிகப்புங்கிறது நாக்கு வழியா அதே சைத்தன்யம் வந்தது ஆனாக்க துதிப்புங்கிறது கை வழியா வந்தா கட்டின்னு சொல்றது அப்படி ஒரே தேவதைக்குத்தான் மகாலட்சுமின்னும் மகாகாளின்னும் மகா பேரு ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு விதமான பேரை அடையவளா நல்லா அம்பாள் ஆராதிச்சா ஆத்துல வந்து ஐஸ்வர்யம் வந்து குமையிற போது மகாலட்சுமியா இருப்படா ராஜகுலமா பண்ணிவிடுவா நம்ம குடும்பத்தை லக்ஷ்மி ராஜகுலே ஜயாமி க்ஷேமங்கலீ மத்வனி கிரவ்யாதிபதப்பபாதிஷமரீ காந்தார துர்கே கிரௌ प्रेम विजय जगभये லட்சுமிங்கிற பெயரோட அம்பாள் இருப்பலாம் யுத்தக நாம் அம்பாளை பூஜிச்சிருப்போம் ஜெயலட்சுமியா இருப்பலாம் ஜெயாம் ரணபூவி மார்க்கத்துல போற போது ஏதாவது பெரிய ஆபத்துகள் நமக்கு கஷேமன் கரிங்கிற பெயரோட அம்பாள் வந்து நமக்கு தெரியாம ரட்சிப்பலாம் கவ்யாதீப சத்வபாதி சபரி இன்னும் ராட்சசால் சர்ப்பம் முதலியவைகள் உள்ள பெரிய மலை காடுகள்ல போற பொழுது சபரிங்கிற பெயரோட அம்பாள் வந்து ரட்சிப்பலாம் பகவான ஏதோ கோவில்ல போய் கபாலீஸ்வரருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிருப்போம் இன்னைக்காவது ஒரு நாளைக்கு நாம் சமுத்திரத்துல போய் ஸ்நானம் பண்ண போயிருப்போம் ஜலத்துல அலை வந்து இழுத்துவிடும் அங்கிருந்து ஒரு மீன் பிடிக்கிற வரையன் வந்து நம்ம பிடிச்சு கரையேற்றுவோம் அது ஆறுன்றது வேதம் பரமேஸ்வரனே மீன் பிடிக்கிற வலையனா வந்து நிப்பல்ல தீர்த்தானி प्रचरन्ति सृकावन्तानि शङ्गिणः य एतावन्तश्च भूयागुंसश्च दिशो रुद्रावितत्सिने பத்துதிக்கிலையும் தெய்வம் வந்து காத்துக்கிட்டு இருக்குமா நம்ம காப்பாத்துறதுக்கு நமக்கு தெரியாது என்னமோ கொண்டு போய் கோவில்ல கபாலி கோவில்ல ரெண்டு ரூபாய் செலவிச்சு விட்டோமே நினைப்போம் நமக்கு மறந்து போயிடும் என்னைக்கோ மகாத்மதோஷத்துல அர்ச்சனை பண்ணது வெள்ளிக்கிழமை இன்னைக்கு அம்பாளுக்கு கல்பகம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணது பூமால சாத்தினது மறந்து போயிடும் அம்பாள் மறக்க மாட்டாள் மகாபாரதத்துல துரோணரை ஜெயிச்சு அர்ஜுனன் ஆத்துக்கு போறான் சந்தோஷம் இல்லாம போறான் பூர்ண கும்பம் வச்சு வாத்திய கோஷங்கள்லாம் வச்சு அழிச்சுட்டு போறாள் அவனே அவன் திருப்தியாவே இல்லை இன்னைக்கு பெரிய மகாஜெயம் அவனுக்கு பாரத யுத்தத்திலேயே ஜெயம் துரோணரை ஜெயிச்சதுதான் ஜெயம் பீஷ்மரை ஜெயிச்சதெல்லாம் ஆச்சரியம் இல்லை என்னப்பா சந்தோஷம் இல்லாம இருக்கேன்னாள் அந்த சமயத்துல வியாசரங்க வந்தாள் நமஸ்காரம் பண்ணான் வியாசரே வியாசர் சொல்லியிருந்தாள் உங்களுக்கு எப்ப கவலை இருந்தாலும் அந்த சமயத்துல நானா வந்துடுறேன் நீங்க நினைக்க கூட வேண்டாம்னு அதான் மகான்களுடைய ஒரு கருணை நான் வந்துடுவேன் நீங்க நினைக்க கூட வேண்டாம்னா அன்னைக்கு இவனுக்கு கவலை அங்க வந்து குதிக்கிறார் ராத்திரி ஒன்பது மணிக்கு நமஸ்காரம் பண்ணி இன்னைக்கு யுத்தத்துல நான் ஒரு காரியம் பண்ணல எனக்கு இதற்கு ஒரு பெரிய மகாபூதம் ஒண்ணு போச்சு अग्रतूलक्षयेयान्तम् पुरुषम् பாவகப்பிரபன் ஜோதிர்மயமான சரீரத்தோட ஒரே ஜட்டை பெரிய சரீரம் கையில ஒரு சூளம் அந்த பூதத்தை அனுசரிச்சு பல பூதங்கள் அந்த பூதத்தினுடைய கையில ஒரு சூளம் இருக்க ஒரு தடவை இப்படி ஆட்டினா சூலா சூல சகசிராணி அந்த சூளம் அவர் கையிலேயே இருக்கு அதிலிருந்து ஆயிரக்கணக்கான சூரங்கள் விழுது விதற்கு இருக்கிற ஆட்களுடைய தலையெல்லாம் அருந்தருந்து கீழே விழுது அந்த பூத்தம் கொன்னத்தை ஜனங்கள்லாம் என்ன சொல்றாள் தேன சர்வானரீன் பக்னானி மத்பக்னான் மன்யதே ஜனா அர்ஜுனன் ஜெயிச்சு விட்டான் ஜெயிச்சு விட்டான் எல்லாரும் கத்துறாள் இது என்ன ஆச்சரியம் நான் ஒரு காரியம் பண்ணல இந்த பூதம் பண்ணித்தது ஆறுன்னு தெரியலையே நாள் அப்பதான் சொன்னாள் பகவந்தம் பினாகினம் சரண்யம் சரணங்கச்ச பகவந்தம் பினாகினம் நீ வில்லுத்தை எடுத்து அர்ச்சனை பண்ணினியே பாசுபதம் வாங்கறதுக்காக ஸ்ரீருத்ரன் சொல்லி அன்னைக்கு போட்ட பில்வத்துக்காக உங்க குடும்பத்துக்கு இன்னும் பத்து இருபது தலைமுறைக்கு கடன் பரமேஸ்வரன் அந்த கடனை நீக்கிக்கிறான் சார் ஒரு அத்தியாயம்னு மாவன பருவாவில் கடைசி அத்தியாயத்துக்கு சதருத்ரிய அத்தியாயம்னு பேரு அதிருத்ரம் மகாருத்ரம் பண்ணின புண்ணியம் அதை படிச்சா பரமேஸ்வரன் இவ்வளவுதான் வர்ணிச்சிருக்காருன்னு ஏதோ பாருன்னு காட்டுறாள் ரிஷபா ரூஷாடா சுவாமி தெரியுதா அர்ஜுன நமஸ்காரம் பண்றான் ஒரு அத்தியாயம் முழுக்க துரோணபுரம் அவருடைய முடிவுல கடைசி அத்தியாயம் இது ஆயிரக்கணக்கா ருத்ரத்தை ஜபிச்ச புண்ணியமா அந்த அந்த அத்தியாயத்தை காட்டா என்னன்னா நாம் இன்னைக்கோ அர்ச்சிச்சிருக்கோம் சுவாமி அதை கணக்குல வச்சிருந்து பெரிய பரமாபத்துல வந்து காப்பாத்துறதுக்கு காத்துக்கிட்டு இருப்பாள் அதைத்தான் புரிஞ்சுக்கணும் ரத்னம் இருவாள் கார்ல அஞ்சாறு குட்டிக்கிழமை வச்சா கார் அப்படி கவுந்து போச்சு இடியும் மயமா வந்த போது திருவள்ளூர்லேருந்து வந்துட்டு இருக்காள் முருகா முருகா முருகான்னு கேட்டீங்க காரெல்லாம் தூள் தூளா போயிருக்கு நெசிங்க போயிருக்கு போலீஸ்காரா கேட்கறா இந்த கார்ல ஆள் இருந்தேடா உள்ளேங்கிறா உள்ள இருந்தா நீங்க என்னமா இப்படி இருக்க முடியும்னு கேட்கறா அஞ்சு ஆறு பேர்கள் இருந்திருக்கா உத்தர் மேல ஒரு காயம் படல சுவாமியை தவிர வேற ஏதாவது சொல்ல முடியுமோ காரணம் அவன் கார் அப்புறம் பிரயோஜனப்படல இந்த கார் அவன் மேல ஒரு அடிபடலை தெய்வத்தை தவிர்த்து என்ன சொல்ல முடியும் அப்படி பெரிய பரமாபக்காலத்துல தெய்வங்கள் வந்து காக்கும் நமக்கு தெரியாமே அப்படி பரமேஸ்வரன் வலையும் மீன் பிடிக்கிற தூண்டி முள்ளும் வெச்சும் வந்து காத்துட்டு போனான் சமுத்திரக்கரையிலே வேதம் போய் ஸ்ரீருத்ரத்திலே தீர்த்தானி பிரஜரந்தி एतावन्तश्च भूयान्दश्च दिशो रुद्राविधत्रिवे பத்து திக்கிலையும் தெய்வம் வந்து காத்துக்கிட்டு இருக்கும் நமக்காக நாம் ஆராதிச்சுக்கிட்டோம்னா நமக்கு அதை பத்தி புரியாது அதை பத்தி சொல்றதுக்காக தான் தெரியவாழ்லாம் மகான்கள்லாம் துணிஞ்சு சொல்றாள் பாருங்க க்ஷேமத்தை கொடுக்கும்னு அதுவும் ரிஷிகள் சொன்னது பொய்யா போகவே போகாது இன்னைக்கு எத்தனையோ குடிச போயிடுதுங்கிறாள் நீ பேசணும் குடிச போனது கூட எனக்கு வருத்தமா இல்லை நாற்பது குழந்தைகள் கொடுத்தான் பசு ஸ்திரீ சிசுநாசனம்னு அவன் மிருகங்களுக்கும் ஸ்திரீகளுக்கும் குழந்தைகளுக்கும் ஆபத்துங்கிறாள் இந்த மூணு பேரிலும் வந்து அப்பாவிகள் ஒத்தருக்கு ஒரு தப்பு நினைக்காதவாள் ஸ்திரீகள் பசுக்கள் குழந்தைகள் அவளை வந்து பிடிச்சிருக்க எத்தனையோ காலி பசுங்கள் இருக்கா அவனை தான் பண்ணப்படாதா இது இவாதுங்கிறாள் இந்த ரிஷபராசியில இப்படி ரிஷிகள் போய் சொல்லியிருக்கா இதெல்லாம் கலக்கிற போது பயமா இருக்கு இப்படி குழந்தைகளுக்கு ஆபத்து வருது அது யாரும் எந்த குழந்தையா இருந்தா என்ன நம்ம தேசத்துல வெளிநாட்டு குழந்தைகள் வந்து அதுக்கு ஏதாவது இல்லை வெளிநாட்டிலேயே ஒரு குழந்தைக்கு கஷ்டம் வந்தா நாம் சந்தோஷப்படுவோமா ஒத்துமே சந்தோஷம் அவாடும் பட மாட்டாள் நம்ம தேசத்துல ஒரு குழந்தைக்கு ஒரு கஷ்டம் வந்தா அந்த ஊர்ல அவ சந்தோஷப்படுவாடா படவே மாட்டாள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னா எல்லாரும் நினைப்பாள் அப்படி நினைக்கிற தேசங்கள்ல இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் வராம தடுப்பதற்காகத்தான் அம்பாள் ஆராதிக்கிறாள் வியாசர் சொல்றாள் அம்பாள் ஆராதி பக்தியோட ஆராதி ஜனமேஜியரை பார்த்து சொல்றாள் அவள் தான் குறையெல்லாம் நீக்கணும் உங்க குடும்பத்துக்கு பாபத்தை போக்கணும் அவளுக்கு மகாலட்சுமின்னும் மகாகாளின்னும் மகா பேரு ஒரே ஒரே தேவிக்கு தான் அப்படி அந்த அந்த இடத்துல பேரு ராஜகுலத்துல மகாலட்சுமின்னும் யுத்த காலத்துல ஜெயலட்சுமின்னும் மார்க்கத்துல க்ஷேமங்கரின்னும் காடுகள்ல சபரின்னும் பூதப்பிரேத பிசாச்சு ஜம்புகபயே ஸ்முத்வா மகாபைரவி ஏதா பூதப்பிரேத பிசாச்சாதிகளால் பாதை ஏற்படுற போது பைரவிங்கிற பேரோடையும் ஏதாவது சித்த பிரமம் வந்தா அப்ப திரிபுரையாயும் ஆமா நம்ம உள்ளே இருக்கு மூணு புறம் ஆமா எல்லாம் நம்ம உள்ள இருக்கு ஜாகிரத சொப்பன சுசுப்தி எல்லாம் இருக்கு சூட்சம் காரணம் எல்லாம் இருக்கு அங்க ஒரு ஒரு இடத்துலயும் அம்பாள் வந்து குடிகொண்டிருக்காள் அவள் தான் சித்தத்துல இருக்கிற பைச்சம் முதலிய தோஷங்களை போக்கணும் வியாமோகே போற பொழுதும் தாராங்கிற பெயரோட அம்பாள் வந்து பாதுகாப்பனா ரட்சிப்பனா நாம் இன்னைக்கும் அம்பாளை பூஜிச்சிருப்போம் அம்பாளுடைய மந்திரத்தை ஜபிச்சிருப்போம் அம்பாள் ஒரு பிரகாரமா வந்து பாதுகாப்பாள்னு என்ன போய் சொல்றாள் அம்பாள் பேருகாம் வேறே தவிர்த்து தெய்வம் ஒண்ணு அவளுக்கு மகாகாளின்னும் மகாலட்சுமின்னும் மகாசரஸ்வதினும் பேரு ஈஸ்வரி சர்வதூதான அம்பாள் பூஜைன்னா ரொம்ப ஜாகிரதையா இருக்கணுமானே என்ன அப்படி சொல்லுவாள் அதெல்லாம் தப்பது சுகசேவியான்னாள் எத்தனை தப்பு பண்ணினாலும் தாயார் தான் பொறுத்துப்பள் ஆமா தாயாருக்குள்ள கருணை பிதாவுக்குள்ள இருக்காது சேனாவை திருடி விடுவோம் ஸ்கூல்ல அம்மாட்ட வந்து அந்த பையன் எல்லாம் வந்து சொல்லுவோம் உங்க பையன் திருடி விட்டான்னு புருஷன்கிட்ட சொல்லி குழந்தைய இப்படி திருடி விட்டானா நீங்க கண்டிக்கணும்னு சொல்லுவாள் பத்து அடி அடிச்சு விடுவான் அடிக்காதீங்க அடிக்காதீங்க போய் சொல்லுவோம் உடனே இவதான் சொன்னான் திருடினான்னு அவனை கண்டிங்க கொண்டு சொன்னான் அடிக்க ஆரம்பிச்சுட்டா பொறுக்க மாட்டார் அடிக்காதே அடிக்காதேன்னு சொல்லுவாள் அதனால அம்மாவை வந்து சேவிக்கிறது சுலபம் எத்தனை தப்பு பண்ணினாலும் தாயார் பொறுத்துக்கிறா போல பிதா பொறுத்துக்க மாட்டான் எதை கேட்டாலும் வாரி வாரி கொடுப்பாள் குழந்தை ராத்திரி பன்னெண்டு மணிக்கு தோசைன்னு சொல்லிட்டுட்டா தூங்குற தாய் எழுந்து வாத்து கொடுப்பாள் சர்வ கோபதாபங்கள் வரும்படியான காரியம் நாம் பண்ணினாலும் சாந்தி அடையலாம் அம்பாள் சுலபமா அம்பாளை சேவிக்கலாம் அர்ச்சிக்கலாம் ஏதாவது ஒரு குங்குமத்தை சரணத்துல போட்டுட்டா போறோம் கருணக்கடலவள் தயான்விதா நாள் சுகசேவியா தயான்விதா சிதம்பரேஸ்வரின்னு சொன்னா போரும் அதாவது நம்ம மதத்துல பேரை சொன்னா போரும் சிதம்பரம் இது ப்ரூயாத் சகல் ஜனனவர்ஜிதா சிதம்பரம் சொன்னா போரும் ஜென்மா கிடையாதுங்கிறார் அம்பாளுடைய பேரை புவனேஸ்வரின்னு சொன்னா போதும் கடல்லாம் கொடுப்பாள் நாமோ விஷ்ணு மகேஸ்வரை தேவர்கள் நாம் முன்பு பூஜை பண்ணியிருக்கார் அம்பாளே தேவைராபூர்வம் பிரம்ம விஷ்ணு மகேஸ்வரை காமை துறவிகள் எல்லாம் வாழ பூஜை பண்ணிருக்காள் மாச்சாரியெல்லாம் பூஜை அம்பாளைத்தான் பூஜை சொன்னா பாருங்களேன் காமக்கோட்டி ஏதாவது வேற பேர் உண்டோ அம்பாளுடைய பேர் தான் அம்மாவுடைய பெருமகான் பெருமை உலகத்துக்கெல்லாம் ஆச்சாரியனா இருக்கிற ஒரு குரு சத்குரு அம்பாள் ஆராதிச்சா தான் நம்ம குறைகளை எல்லாம் அவா போக்க முடியும் அதுக்காகத்தான் அவ அம்பாள் ஆராதிக்கிறாள் அம்பாளுடைய மந்திரங்களை ஜபிக்கிறாள் பிரம்மண சண்டி சரஸ்த சண்டி லட்ச சண்டி அம்பாளுக்கு ஹோமங்கள்லாம் பண்றாளே இதற்காக உலகத்துக்கு வந்த குறைகளை நீக்கிறது அம்பாளாக முடியும் மோட்சகாமெல்லாம் துறவிகள்லாம் அம்பாள் உபாசிப்பாளாம் மோட்சகாமிதை பட்டமபி என்ன நாம சொல்லாம அவளுடைய மந்திரத்துல இருக்கிற ஒரு அக்ஷரத்தை அல்லது அவளுடைய மந்திரத்தை ஸ்பஷ்டமா சொல்லாம ஏதோ தவறி சொல்லிவிட்டா கூட போர்வா அம்பாள் காப்பாத்தி விடுவான் அதையும் கணக்கில் எழுதி விடுவான் ஏதோ கருணை உள்ளவன் ஏதோ கொஞ்சம் கணக்கு தப்பு தப்பா போட்டிருந்தா கூட போட்ட பிரிந்த மார்க் போடுவோம்னு போட்டு பாருங்க அது மாதிரி அஸ்பஷ்டமதி என்னாமா எந்த அம்பாளுடைய நாமாவே மந்திரத்தை ஏதாவது ஸ்பஷ்டமா ஜபிக்காம தவறி ஜபிச்சுட்டா கூட அம்பாள் பாதுகாப்பலாம் பிரசங்கேலாபிபாடிதம் ததாதி கிடைக்கக்கூடாத பொருள் எல்லாம் கூட கிடைக்க முடியாது பண்ணிவிடுவலாம் அம்பாள் அது அம்பாளாக முடியும் வேறு யாராலையும் முடியவே முடியாது வாஞ்சிதம் பிரததாதி வை அம்பாளுடைய மந்திரத்திலே சாரஸ்வதமான பீஜம் ஐநூறு பீஜம் காம பீஜம்னு ஒரு பீஜம் மாயா பீஜம்னு ஒரு பீஜம் இதெல்லாம் ஒரு ஒரு மந்திர அந்த ஒரு ஒரு அக்ஷரத்துக்கும் தனித்தனியா பலங்கள் சொல்லியிருக்காள் தனித்தனியான பலம் இருக்கு அந்த புவனேஸ்வரி பீஜத்துக்கு முன்னாடி சொல்ற ஒரு சாரஸ்வத பீஜம் இருக்கே அது அந்த பிந்து ஐ போட்டு அந்தந்த ஒரு சொந்தம் போட்டா ஐன்னு ஆகும் அந்த சொந்தம் இல்லாமலே இந்த பிந்து இல்லாமலே ஏதோ காட்டுல போற ஒரு மிருகத்தை அழி அழின்னு விரட்டி அவன் திரும்ப திரும்ப அழி அழின்னு பல முறை சொல்லிவிட்டான் அம்பாள் தன்னாமாவை ஜபிச்சதா கணக்கு வச்சுன்னு அவனுக்கு க்ஷேமங்களை கொடுத்துக்காள் நம்ம பிந்து ஹீனமதேயுத்தம் வாஞ்சிம் சத்யவரதன் ஒரு புண்ணிய புருஷன் அம்மாதிரி ஜபிச்சு உரட்சரம் தெரியாத பரமமுட்டாளான அக்ஷரோ சத்யவ்ரதம் கோலமுகாதி சமுச்சாரியஸ்வயம் ததா பந்தி கத்திட்டு அதை இவனும் சேர்ந்து சொன்னான் சொந்தத்திலேருந்து அம்பாளுடைய அனுகிரகம் ஏற்பட்டு மகாகவியை ஆயிட்டானவர் சாரஸ்வத பீஜம் சரஸ்வதியினுடைய பீஜம் அது சரஸ்வதி நாட்களை வந்து உட்கார உட்கார முடியா பண்ணிவிட்டானா சகார கவிராஜம் தம் தயா அதான் சமுத்திரம் பகவானுடைய கருணைன்னா தயையாதான் தேசிகன் சொன்னால் தயாசதகத்துல ஏதாவது சுவாமியினுடைய தேரோடுற வீதியில ஒரு பட்சண கடை வச்சா போதும் ஒரு பட்டாணி கடை கடை ஒரு மரப்பாச்சி கடை ஒரு வரகு கடை வச்சிருந்தான் அவனுக்கு ஒரு கஷ்டம் வந்துருந்தா பகவானுடைய தயை சுவாமிகிட்ட போய் சொல்லுவான் நம்ம தேரோடுற வீதியில கடை வச்சு எனக்கு கஷ்டம் வந்திருக்கே நான் போய் காப்பாத்த வேண்டாமான் இப்படி யாரு சொல்லுவாள் பக்கத்தாத்துல இருந்து கஷ்டம் வந்தா கவனிப்பனா ஒரு மனுஷன் கவனிக்கு தங்காத்து மாடியிலேயே ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம் வந்தா ஆத்துல சுந்தரா போல படுத்துருப்பான் தெய்வம் தான் வந்து நம்ம தேரோடுற வீதியில அவன் சுவாமி வீதியாச்சேன்னு வைக்கல கடை முப்பது நாற்பது டிக்கெட்டுக்கு நிச்சயம் சாதம் போட்டாகணுமே இந்த ஊர்ல கடை வச்சா வியாபாரமாகும்னு புருஷ கிரீஷ வீதே दुरितकलुषितानाम् दूयमानादये त्वम् करणविलयकाले कान्तिशीकस्मृतीनाम् स्मरयसि बहुलीलम् माधवम् सावधाना காந்திசீகஸ்மிருதீனாம் स्मरयति बहुलीलम् माधवम् सावधाना இது திருப்பதி ஆச்சே கஷேத்திரமாச்சேன்னு வந்து வசிக்கலேவன் என்னமோ நிறைய பிரார்த்தனைக்கு பக்தாள்லாம் வருவாளே வரகு கடை வச்சா வியாபாரமாகும் சந்தனக்கல் கடை வச்சா வியாபாரமாகும்னு வியாபாரத்துக்காக தேரோடுற வீதியிலே கடை வச்சேன் கஷ்டம் வந்துடுச்சுன்னா பகவானுடைய இதே சுவாமி ஆத்து கழிச்சுன்னு போய் காப்பாத்துக்கலாம் அதான் தெய்வத்தினுடைய காருண்யம் ஜீவனுக்கும் தெய்வத்துக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான் அதனாலதான் கீத முழுக்க சொல்லிவிட்டு சுவாமி கடைசியில் தமேவ சரணங்கேன பாரத ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேஷே அர்ஜுன திஷ்டதி நீ எங்கேயோ போக வேண்டாம் உள்ளேயே இருக்கானவன் நான் என்னமோ கீதை சொன்னேனே பகவானை பத்தி அவன் எங்க இருக்கான் என்ன அது நீ தட வேண்டாம் ஈ எறும்பு ஒன்னுல இருந்து ஈ எறும்புடைய உள்ள கூட இருக்கானவன் அவன் காலை போய் பிடிச்சுக்கோ கோரும்புட்டார் நாம் தேடிண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேஷேர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையா அவனவன் கர்மாக்கு தகுந்தபடியே அங்கங்க பறக்கும்படியா பண்றான் எஸ் சகசிரம் சகசிரானாம் பட்சான் சந்தத்திய சம்பதிதுன்னா சமத்து ஜாதி இல்லை பத்து லட்சம் ரக்கையை கட்டிக்கிண்டு ஆயிரத்துக்கு ஆயிரம் பத்து லட்சம் ரக்கையை கட்டிக்கிண்டு நீ பற அமெரிக்காவுக்கு போ ரஷ்யா போ அங்கெல்லாம் உண்டா சுகம்னு காட்டாள் அபிச்சேத்யான் மனோஜவா மனோவேகமாத்தான் போ அங்கெல்லாம் இல்லை சுகம் பின் அங்கே நாள் மத்தியமே மத்தியா ஆகச்சே உன் சரீர மத்தியத்துல இருக்கிற ஹிருதய குகரம் இருக்கே அதனுடைய மத்தியில பகவான் இருக்கார் அங்கவா அங்கதான் சுகம் இருக்காள் அந்த சுகத்தை அனுபவிக்கிறதுக்காகத்தான் திருவேணா இருக்காள் மத்தியவே மத்திய ஆகச்சே அபிச்சேக்ஷன் மனோஜவா ஆச்சாரியெல்லாம் பாஷ்யம் பண்ணியிருக்காள் சமஸ்கிருதாத்தின் பாரதத்துல சஹசிரம் சஹசிராணம் பட்சான் சந்தத்திய சம்பதே மத்தியமே மத்திய ஆகச்சே தஸ்யா மத்தியே பரமாத்மா வியவஸ்திதா சப்ரம்ம சசிவ சஹரிஷேந்திர சோட்சரா பரமஸ்வராட்டன்னு வேதம் சொல்லியிருக்கு பாருங்க இந்த ஹிருதய குஹேனகான் பரமாத்மா அந்த இடம் எழுதினான் இருக்கார் மகாராகாசத்திலே அவனை போய் காலை போய் பிடிச்சு போது விட்டாள் கீதையிலே கீதை முழுக்க சொல்லிவிட்டு சுவாமி கபில உபதேசம் பண்ணினாள் கபிலன் உபதேசம் பண்ணாள் அம்மாக்கு அம்மா கடைசியில நான் செய்ய வேண்டியது என்ன சொல்லுவாள் தஸ்மாத்வம் பகவான பஜி சர்வபாவத்தாலையும் பகி கணக்கு மனோவிருத்தி மனோவிருத்தி உத்தியோகத்திலையும் வியாபாரத்திலையும் பத்னி புத்திர சரீரம் வைத்தியம் பணம் காசி விவகாரம் பேபர் அப்படி சதுரி கணக்கு மனோவிருத்தி அது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து சுவாமிகிட்ட கொண்டு வைங்கிறாள் தஸ்மாத்வம் சர்வபாவேன பரமேஷ்டினம் இப்ப அம்மா கண்ணுங்கண்ணீருமா காட்டாள் சுவாமிய என்ன பகவான பஜிங்கிறியே நான் ஸ்திரீயாச்சே எனக்கு என்ன தெரியும் நான் எப்படி பஜிப்பேன் பஜன பிரகாரம் தெரியலையேன்னா ஒண்ணு தெரியவான் அம்மா மகான்களிடத்துல போய் கல்யாண குணங்களை கேளு சுவாமியுடைய சரணத்தை வர்ணிப்பாள் குடிச்சுக்கோ காலையில் விட்டாள் பகவானுடைய கல்யாண குணகணங்களை சொல்லுவாள் ஒரு சிசுவான தோண ரட்சிச்சான் பசுமான கஜேந்திரன் ரட்சிச்சான் ஒரு வேட ஜாத்தியான சபரிக்கு வைகுண்டத்தை கொள்ள விட்டான் ஒரு ஜட்டாயுக்கு வைகுண்டத்தை எழுதி வச்சான் தீனனான சுக்ரீவனுக்கு ராஜ்யம் அநாதனான கிருஷ்ணனுக்கு பட்டாபிஷேகம் சொல்லுவாள் அப்படி சொல்ற போது பகவான தவிர கதி இல்லேன்னு தோணி போயிடும் தத்குணா பக்தியா भजनीय पदाम्बुजम् வாசுதேவ भक्तियोगः प्रयोजिता जनयत्याशु वैराग्यम् ज्ञानम् यद्ब्रह्मदर्शनम् பகவானிடத்துல பக்தி ஏற ஏற அம்மா என்ன அடையாளம் தெரியுமா சிறங்கு ஆறார பிளாஸ்டி தானா விடுறா போல விஷயாசை விட்டு போயிடுமா பகவானிடத்துல பக்தி ஏறுறதுக்கு என்ன அடையாளம்னா விஷயாசை பறையும் சிறங்கு ஆர்வத்துக்கு என்ன அடையாளம் ஆபரேஷன் பண்ண புண்ணு ஆர்வத்துக்கு பிளாஸ்டிக் விட்டு போறது அது மாதிரி விசேஷ தொலைஞ்சு போயிடும் இவன் ஆசை வச்சதுக்காக வந்து வருமா வரங்குமா இவன் கொல்லையில வச்சிருக்கிற மாஞ்செடிய ராத்திரி எல்லாம் தூங்காம நினைச்சுன்றதுக்காக அது கூட காய்ச்சி விடுமா அது காய்க்காது ஆனா காய்க்கும் சோத்தியமானியதா யதா புஷ்பாணிச்ச பலானிச்ச ஏவம் பூர்வகிருதம் கர்ம கர்த்தாரம் அனுபவிச்சதின்னார்கள் பீஷ்மன் நீ போய் ടാർച്ച് லைட்டா வச்சு അടിക്കണേ തെന്നമരത്തിലെ നീ நீ காய்க்கணும் காய்க்கணும்னு ராத்திரியில മാഞ്ചെടിയെ போய் பூக்கணும் பூக்கணும்னு நான் சொல்றேன் அது எப்படி தானா நீ மிந்தி விட்ட ஜலத்துக்காகவும் நீ கட்டின வேலிக்காகவும் அது கிளம்பி காய்ச்சிருந்தோம் அது மாதிரி நீ செய்ய வேண்டிய பகவத் ஆராதனத்தை செஞ்சு விட்டேன்னா உன் பத்னி புத்திராள் வீடு வாசல் உத்தியோகம் எல்லாத்தையும் அது காக்கும் அது நீ செய்ய வேண்டியது பகவத் ஆராதனம் அதை மறந்து விட்டு நீ என்னெல்லாமோ பண்றையோ அதெல்லாம் தான் அசட்டுக்கணும் அதுதான் நீ செய்ய வேண்டுமாக்கம்னு சொன்னாள் அதுதான் கீதையிலையும் சொன்னாள் கபிலரோ அம்மாவுக்கு உபதேசம் பண்ணினார் நாமும் புரிஞ்சுக்க வேண்டியது அதுதான் பகவானை பத்தி வருமன சதா ஏதாவது நிமிஷம் அனுச்சிந்தம் பகவத் சரணம் நாளே ஆச்சாரியார் வருமன அப்பகலா பகவானுடைய சரணத்தை தான் போய் பிடிச்சுக்கணும் அது பகவத் குணம் காட்டாதான் வரும் விட்டாள் அம்மாவை பார்த்து தத்குணாஸ்ரயாபத்யாபதனீயபதாம்புஜம் வாசுதேவே பகவதி ഭക്തിയോഗ പ്രയോജിത ജനയത്യാശു വൈരാഗ്യം ജ്ഞാനം യത് ബ്രഹ്മദർശനം വിഷയാശ പോയിടും ജ്ഞാനം ഏർപ്പെടും ജ്ഞാനം എന്റെ വിഷയജ്ഞാനമാണ് വൈഷികമാണ് ജ്ഞാനമില്ല ബ്രഹ്മദർശനമാണ് ജ്ഞാനം പരബ്രഹ്മ ഉള്ള തെരിയ ആരംഭിച്ചോളൂ അപ്പുറം ഉനക്ക് എന്നെ വേണം ആപ്തകാമൻ എല്ലാം അറിയ വേണ്ടിയത് അടഞ്ചാച്ചും ഉണ്ടായി அப்படி பகவான போய் பிடிச்சுக்க வேண்டியதுதான் அவசியமான விஷயம் அதுதான் நமக்கு மனசுக்கு புரியல அதை புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த திருடச்சித்தம் வர்றதுக்காக தான் புராண சிரவணம் சாது சங்கம் சதாச்சாரம் எல்லாம் அதுக்காகத்தான் அது தவிர வேற ஏதாலையும் போய் முடியவே முடியாது சாதுக்களை போய் அண்டினா அது மாதிரி பண்ணி விடுவார் இந்த மந்திரத்தை சரியா ஜபிக்காம ஏதோ ஒரு பிரகாரமா ஜபிச்சு விந்துகீனமா ஜபிச்சு கூட க்ஷேமத்தை அடைஞ்சுட்டார் அதான் தெய்வத்தினுடைய கருணை ஐகாரோச்சாரணி பகவதி சதா சகார கவிராஜம் தம் தயாத்ரா பரமேஸ்வரி பெரிய மகாகவியா பண்ணிவிட்டாளாம் வாக்கிலிருந்து வர சொற்கள்லாம் കാളിദാസാദികളുടെ വാക്കിൽ നിന്ന് വർഷം പോലെ പണിവിട്ടാളാം കച്ചകാരരാജം തം ദയാദ്രീശ്വരീ സത്യവ്രതാനാമ ബ്രാഹ്മണ സത്തമ കസ്മിൻ ദേശേ സമുത്പന്ന ീദൃശ്ച വദസ്വമേ பிறந்தது ஆறு அவன் எந்த ஊர்ல பிறந்தவன் அந்த பிராமணன் பத்தி சொன்னேன்னு ஜனமேஜியர் கேட்கிறார் வியாசரை பார்த்து வியாசருடனே அந்த கதையை போய் சொல்றாள் என்ன சொல்றாள் தான் கண்டேன்னு சொல்லல ஜமத மகான்கள்லாம் கூடினாள் சாதுக்குள்ளிய சமாஜம் ஏற்பட்டது புண்ணிய தேசத்திலே அங்க பெரிய கோஷ்டியிலே ஜம சனகாதிகள்லாம் வந்திருந்தாள் ஜமதக்னின்னு ஒரு மகர்ஷி வந்தார் அவரும் சனகாதிகள் வந்திருக்கிற பெரிய கோஷ்டியில ஒரு கேள்வி கேட்டார் பல தெய்வம் இருக்கே உலகத்துல அந்த தெய்வத்துக்குள்ள சுகமாய் ஆராதிச்சு சகல பாக்கியத்தையும் அளிக்கிற தெய்வம் எந்த தெய்வம் கேள்வி ஜமதக்னி பிரம்மா விஷ்ணு கதா ருத்ரா பகவான் वाञ्छितार्थफलप्रदः सुखसेव्यश्च एवम् प्रश्ने कृते तत्र लोमशो वाक्यमब्रवीत् முனி சமாஜம் எல்லா மகர்ஷிகளும் சனகாதிகள்லாம் வந்த கோஷ்டி இப்படி கேட்ட உடனே லோமசர்னு ஒரு மகர்ஷி ரொம்ப தபஸ்வி அவர் பாரதத்துல அவரை பத்தி ரொம்ப சொல்லியிருக்காள் அவ உடனே சொன்னாள் இந்த கதையை நான் கேட்டேன் இன்னும் வியாச சொல்றாள் பெரியவாள் சொன்னான்னு சொன்னாதான் அதுக்கு பெருமை நம்ம ஆச்சாரியால் சொன்னா சாந்தானந்தாள் சொன்னா யஜ்யம் நடக்கிறது அம்பாளுடைய யஜ்யம்னு சொன்னாதான் அதுக்கு பெருமை அவ மனசுல பட்டு அவ வாக்குல வந்தாக்கே இது கங்கா ஜலம் மாதிரி ஆமா கங்கையில எல்லாம் ஜலம் தான் எல்லாம் ஜலமும் ஒன்னா ஆயிடுதா அந்த நதியில வந்த தீர்த்தத்துக்கு தனி பெருமை இருக்கா போல மகான்களுடைய வாக்குனால வந்தா அதுக்கு தனி சிறப்பு வியாசன் நான் சொன்னேன்னு சொல்லல இப்ப சொல்றா பாருங்க என்ன ஐடியாங்க நீ என்ன வியாசனா யாஜ்யம் வலிக்கிறா வரும் பயல் என் அபிப்பிராயம் உன்னார அபிப்பிராயம் கேட்டா வியாச கைவசமனு கோன்வசவு யாஜ்யவல்யா யாஜ்யவல்யராரு வியாசராரு மகான்கள் அவா சொன்னதும் இப்ப இருக்கிறவன் என்னுடைய அபிப்பிராயம்னு சொன்ன உன் அபிப்பிராயம் யாரு கேட்டா இப்படி என்ன அபிப்பிராயம்னு சொல்றான் தர்மத்துல போய் சொல்லலாமோ ஏதாவது பாக்கி லோக விவகார விஷயத்துல உன் அபிப்பிராயம் சொல்லிக்கலாம் சாஸ்திரத்துல போய் வந்து ரிஷிகள் பெரியவாள் என்ன அதுதான் கேட்கணும் ஆமா இவன் பெரிய சட்டத்துல நிபுணனா இருக்கலாம் ஆபரேஷனுக்கு யுக்தி டாக்டருக்கு நீ சொல்லலாமோ அப்ப நீயே கத்தி எடுத்து வெட்டிக்கோ என் கழுத்த அவன் சொன்னா கேட்கணும் அது மாதிரி ரிஷிகள் சொன்னதுதான் அது விஷயத்துல கேட்கணும் பெரியவா சொன்னதான் கேட்கணும் அதுல போய் நம்முடைய யுக்தி எல்லாம் போய் விடாது அப்ப சொல்றாள் அம்பாள் தான் சேவனீய சமயங்கிறாள் தாயார் அல்லவா ஜெகத்துக்கு தாயினுடைய கருணை தனி அல்லவா சேவனீயதமாசக்தி சர்வேஷாம் யுகவிஷதா தேவானாஞ்சதமீசைவ தேவாதிகளுக்கெல்லாம் பிரம்மாதிகளுக்கெல்லாம் தாயாக்கம் அவள் தேவானாம் ஜனநீ செய்த സുഖസേവിയെ നെനച്ചാ പോറും ആശുതോഷി സുൽപത്ര സന്തോഷത്തടയുവൻ ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ ഒരു അർച്ചനെ ഓം അനിത്യതൃപ്തായി നമ ഒരു അർച്ചനെ ഇത് സാധാരണമാ സ്ഥൂലമാ അർത്ഥം പാത്താ മേലഴുന്ന നിത്യം തൃപ്തി ഇല്ലാമേ അർത്ഥം അതുക്കാ കൊഞ്ച അറഹുറയാ സംസ്കൃതം പിടിച്ചോ എന്നെ മണിവിടുവൻ அனித்திய திருப்தாகிய மகன் தப்பா இருக்க போல இருக்குன்னு நித்திய திருப்தாகிய மகான் நித்திய திருப்தாகிய மகன் இன்னொரு அர்ச்சனை இருக்கு இப்படி இதையும் மாற்றி பண் இன்னும் இருக்கா இல்லையான்னு கூட பார்க்காம அதெல்லாம் இவன் கவனிக்காம பண்ற தப்பு பாஸ்கராய அர்த்தம் பண்ற போது அனித்யை புஷ்பலாதிபி திருப்தா அனித்திய திருப்தா அனித்தியமான புஷ்பம் இந்த பூவம்பழம் பாயசம் வடை இதெல்லாம் ஒரு நாள் கூட இருந்தா வாடி போயிடும் அழுகி போயிடும் வாழைப்பழம் புஷ்பங்கள்லாம் இதை கொண்டு அம்பாள் திருப்தியாரானா ஒரு மணி அரை மணி வடை பாயசம் பண்ணி நாழி ஆச்சுனாக்க ஊசி போயிடும் அதுல திருப்தியாரானா சித்த நாள் கூட ஆயிடுச்சுன்னு வச்சு பாயசம் பண்ணது அப்புறம் உடனே குளிச்சு போயிடும் ஆமா வடை பண்ணது இது நாழி ஆயிடுச்சுன்னா அப்படியே நூல் நூக்குறா போல இருக்கும் நாழியே ஆக வேண்டாம் சில அம்மா கட்டாட்சம் பட்டாலே பொறுமை ஊசி போயிடும் அதை கொண்டு அம்பாள் திருப்தியாராளா இந்த இந்த அனித்தியமான வஸ்துக்கள்னாலே அப்போ எவ்வளவு தாயார்தான் அப்படி இருப்பாள் கீழே கிடக்கிற ஒரு அரிசிய அப்படி குழந்தை அம்மா கெடுத்து அம்மா அப்பிச்சின்னு கொடுப்பாள் நீ சாப்பிடு கடிச்சு தும்பல்னே அம்மா அது என்னமோ நெய்யில பண்ண பட்சணம் மாதிரி குழந்தை கொடுப்பதான் நினைப்பாள் தாயார் வேற ஆறாவது அப்படி நினைப்பாளா சில பய வெறும் கையை கூட அப்பிச்சின்னு வாயில பண்ண அம்மா வாக்குற நல்லா மாமன் ரொம்ப நல்லா இருக்குங்க வருங்கைய காட்டினதுக்கு பார்க்க கொண்டு பொண்ணை வருங்கைய வருங்கைய வந்து அம்மாதான் அப்படி சொல்லுவாள் பத்னி கையில வருங்க வாயில வருங்கைய வச்சா கடிச்சு விடுவாள் பத்னி வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவா தாயார் தான் சொல்லுவாள் அதனாலதான் தாயாருக்கு தனிச்சிறப்பு அதனாலதான் முதல் அர்ச்சனை அம்பாளுக்கு ஸ்ரீ மாத்திரை நமகான்னே அர்ச்சனை அது அர்த்தம் பண்ணியிருக்கா ஸ்ரீமா ஸ்ரீ மகாலட்சுமிக்கு கூட தாயார் உபலட்சண விகையா சரஸ்வதிக்கும் தாயார் எல்லாருக்கும் தாயார் அவள்தானே எல்லாமாக இருக்காள் மகாலட்சுமியாயும் சரஸ்வதியாயும் இருக்கிறோள் அவள்தானே அவளை தவிர இன்னொரு வஸ்து இருந்தா தானே மாதிரியாக சொல்வதற்கு என்றெல்லாம் பாஸ்கர் ராய் ரொம்ப அர்த்தம் பண்றாள் நம்ம உபாசகால் எப்படி எப்படி பாக்குறாளோ அம்பாளை மகாலட்சுமியா தோணும் மகாலட்சுமியும் ராஜகுலையும் ராஜ குடும்பத்துல மகாலட்சுமியா வந்து அம்பாள் உட்காருவள் அங்க லட்சுமின்னு பேரு நாக்கில் வரபோது சரஸ்வதினு பேரு அப்படி எப்படி பேரு ஆமா புள்ளேட்ட வரபோது அம்மா பர்த்தாட்ட வரபோது பத்னி அது மாதிரி இருக்கா பாருவோம் ஒரு ஸ்திரீ அது மூலகா அம்பாள் அப்படித்தான் இருக்கள் அதனாலே சொற்பத்துல திருப்தியா இருந்தவள் அம்பாள் அதனால அனித்திய திருப்தாயி நமகான்னு ஒரு அர்ச்சனை அம்பாளுக்கு அம்மாளுக்கு கருணை ததும்பி நிற்கிறதுதான் கண்ணனை எதுக்காக தன்னை அண்டின பெரிய போஸ்ட்ல உட்காந்து வைக்கிறதுன்னு காத்துக்கிட்ட கூடா அந்த ஏதாவது சிபாரிசு லெட்டர் லெட்டர் தொந்தரவு டெல்லிக்கு போய் சிபாரிசு அப்படி பண்ணியா பதவி அம்பாள் நினைச்சா உடனே பதவி தேடிக்கிட்டு வருமா அதபி பெரிய ராஜபீஷத்துல உட்காந்து சொல்லுடா ஓம் ராஜபீட நிவேசிதாஸ்ரிதாயே ஆயிரம் நாமாவும் பாஸ்கர் ராயர் பண்ணியிருக்கிற அர்த்தம் தன்னுடைய அனுபவத்தோட அனுபவத்தோட அம்பாள் உபாசிச்சு இன்னொன்னு ஆபத்துல வந்து ரட்சிச்சாள் அம்பாள் நேர என்று எழுதுறாள் அதை படிக்கிற போது மகிழ்ச்சி இருக்கும் உடம்புல அம்பாளா இருக்கலாமான்னு தோணும் அனுபவத்தை போய் எழுதியிருக்காள் அந்த அம்பாளுக்கு தான் இப்ப கோட்டி ஹோமம் பண்றார் உபனிஷத்துல போய் சொல்லியிருக்கு மகாமந்திரங்கள் திலத்தால பண்ணினா என்னென்ன கஷ்டங்கள் இப்ப தேசத்துல வந்திருக்கோ இத்தனை கஷ்டங்களும் போகும் எதது வேணுமோ நமக்கு தெரியாததெல்லாம் கூட அது சொல்லி சொல்றது ஸ்ரீயஞ்ச லட்சுமிஞ்ச புஷ்டிஞ்ச श्रद्धामि ते ஸ்ரீ நிறைய வேணும்னது கிடைச்ச ஸ்ரீனுடைய அபிவிருத்தி லட்சுமி நல்ல சாரீரமான புஷ்டி நல்ல கீர்த்தி கடனின்மை வீட்டுக்கு வாதி கேட்டாலே ஆறா கடன் இல்லாத வாழ்க்கணும்னு கேட்கிறாளே கடன் வாங்கிட்டு ஒருத்தன் கவலைப்படாமல் இருந்தான்னா அவன் தான் அசடன் கிமிஹாசௌச்சம் பவேத் உலகத்துல தீட்டு எது கடங்காரம் தான் தீட்டுன்னு கடன் வாங்கியிருக்கானே அவனை தொடாதே அவன் அந்த அந்த ஆசௌச்சக்காரனை தொட்டா தீட்டு இவனை பார்த்தா தீட்டு கடன் வாங்கினே கடன் இருக்கலாமோ நம்ம தேசத்துக்கு கடனை பெரிய பரமசத்ருன்னுட்டாள் ஆச்சாரியால் சொல்றாருன்னா எவ்வளவோ சொல்லுவாள் எவ்வளவு யோஜனை பண்ணி சொல்லுவாள் சாஸ்திர சாரத்தாலும் சொல்லுவாள் இரண்டாயிரத்தி எட்டு வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன உபதேசம் நூத்தி எண்பத்தோரு கேள்வி நூத்தி எண்பத்தோரு பதில் ஆபதி கிம் கரணீயம் என்று சொன்னாலே தெரியுவாள் ஸ்மரணீயம் அம்பாளுடைய ரெண்டு சரணத்தையும் அப்படியே ஸ்மரிக்கணும் விட்டாள் அவன் அப்படியே பாதசரமும் அவன் ரத்த நகமும் அவன் திவ்யமான சிகப்பு நாட்சாரசமும் ஆட்சாரசம்னு சொல்றது மருதாணி மாதிரி அது ஒரு விதி காலில் அம்பாள் கெட்டிருக்குமா அதை பத்தி மந்திரசாஸ்திரங்கள் எல்லாம் சொல்றாள் அம்பாள் காலை ஸ்மரிக்கிற போதெல்லாம் அப்படி ஸ்மரிக்கணுமா அப்படிப்பட்ட ரெண்டு சரணத்தையும் ஸ்மரிக்கணும்னு விட்டாள் அது என்ன பண்ணும் நாள் அந்த ஸ்மிருதி என்ன பண்ணும் நாள் பிரம்மா வந்து இந்த பக்கத்துல என்ன வேணும்னு காப்பறான் அம்பாளுடைய சரணத்தை ஸ்மரிக்கிறவன்றதுல என்னென்ன குபேரம் வந்து என்ன வேணும்னு கேட்பானா என்னென்ன பகவான் நாராயணன் என்ன வேணும்னு கேட்பாளாம் பரமேஸ்வரன் என்ன வேணும்னு கேட்பாளாம் இதுக்கு மேல என்ன வேணும் தேவதைகள் வந்து நம்ம பக்கத்துல வந்து நின்று கேட்கறதுக்கு மேல நமக்கு என்ன லாபம் வேண்டும் அம்பாளுடைய சரணத்தை அம்பாளுடைய சரணத்தை மறக்கவே விடாது அதை பிடிச்சுக்கணும் அந்த இந்த ஜப ஹோமங்கள்லாம் வா பண்றா அவ சித்தத்துல கிளப்பி விட்டு பாட்டுக்கு ஏகாந்தமா உட்காந்து இருபத்தி நாலு மணி நேரமும் தியானம் பண்றவன் அம்மா ரொம்ப உள்ள ஒரு ரூம்ல கதவை சாத்தின்னு உட்காந்துதான் நான் அவளை பார்த்திருக்கேன் நிறைய எனக்கு அது ஆச்சரியமா இல்லை இப்ப இதான் ஆச்சரியமா இருக்கு அவ கார்ல வரதும் இங்க வந்து இந்த வெயில்ல அவளை ஒவ்வொருத்தரும் ஆத்துக்குவான்னு கூப்பிடுறாள் அவ வந்து ரொம்ப தாட்சியம் உள்ளவாள் ஆறு சொன்னாலும் கேட்பாள் ஆண்கள்லாம் அப்படித்தான் இருப்பாள் அவன் அதோடு கூட சொல்றாளே தவிர்த்து அப்படி அப்படி விட்டுடுவாள் அது என்ன அம்பாள் அப்புறம் நடத்திக்கிட்டோம்னு விட்டுடுவாள் இத்தனை இத்தனை இத்தனை எண்பது மூட்டை இல்லையே அவன் தொட்டு பார்த்து முடியுமா கண்ணால பார்த்து சாத்தியமா அவன் ஹோமத்துக்கு திரவியங்கள் வர வைகோத்தை வந்து பார்த்தேன்னா தெரியும் ஒரு மனுஷன் ஒன்றும் சேர்க்க முடியாதுன்னு இது ஒரு மனுஷன் பண்ணக்கூடிய காரியமே இல்லை அது மாதிரி கொண்டு வந்து சாமான்கள் அங்கே வந்து குவியும் அப்போ வந்து பார்த்தா தான் தெரியும் அது அது அவளை போல அழகா முடியும் படம் பண்ணா ஏதோ கொடுத்தவா கொடுத்தேன்னு கொடுத்தேன்னு சொல்லிட்டு இருக்கலாம் இது மாதிரி படத்தை லட்சக்கணக்கான பணத்தை வாங்கி அது சாமான இன்னொருத்தர் சேர்க்க முடியுமா அவளை போலத்து தொழில்களுக்கு தான் அது தப்போ நடக்கும் அது ரொம்ப நியாதிருஷமான முறையில் நடக்கும் அதை வந்து எல்லாரும் வந்து பார்க்கலாம் ஏழு மணி நேரம் அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கா ஒரு ஒரு சமயம் போய் நான் கூட இருந்து அனுபவிச்சிருக்கேன் அவசியம் இந்த புண்ணியத்துல எல்லாரும் கலந்துக்கணும் ஒரு பக்தா தன் பேர் சொல்ல வேண்டாம்னு சொல்லி ஆயிரத்தி ஒரு ரூபாய் கொடுத்தாளாம் வடவாதிமங்கலம் தியாகராஜ முதலியார் தர்ம குடும்பம் அவ தோப்பனார் ஸ்வீகார தோப்பனார் இப்ப இருந்தார்னா இந்த ஹோமம் முழுக்க தனதுன்னு சொல்லுவார் அவ வந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்தாளா உள்ளாட்சி மகாலிங்கம் மகாலிங்கம் ஆயிரம் உள்ளாட்சி என் மகாலிங்கம் ஆயிரம் ரூபாய் கொடுத்திருக்காளா மணலி ராமகிருஷ்ண முதலியார் ஆயிரம் மணலி ராமகிருஷ்ண முதலியார் ஆயிரம் ரூபாய் கொடுத்திருக்காளா ஜஸ்டிஸ் கைலாசம் ஜஸ்டிஸ் கைலாசம் அவர்கள் நூத்தி ஒரு ரூபாய் கொடுத்துருக்காங்க டி சதாசிவம் நேற்றுக்கு வந்தாலே நான் நூறு ரூபாய் கொடுத்துருக்காள் இப்படி சம்சாரிகள்லாம் கொடுக்குறாள் அவெல்லாம் கொடுக்குற நோக்கம் என்ன அம்பாளுடைய அனுகிரகம் வேணும்னு அப்படி எப்படி இந்த தினம் அம்பாளுடைய சரித்திரம் நடக்கிறதுனால சவுந்தரம் கைலாசம் பேசணும்னு சொல்றாள் ரத்னமேருவா நான் நேற்றுக்கே அவள் பேசணும்னு சொன்னேன் நேற்றுக்கு அவர் விருந்துக்கு எதுவும் கல்யாணம் பண்ணுறதும் ஆரோ அழிச்சுன்னு போயிட்டா அவளை அஞ்சு நிமிஷம் நடுப்புற போயிருக்கிற போது நான் சொன்னேன் அவள் வெளியில் போயிருக்காருன்னா இன்னைக்கு இருந்து கடைசியில பெரியவா பேசினதுக்கு அப்புறம் அவ பேசிட்டு அது போவா இன்னும் ரொம்ப பேர்கள் இதுக்கு ஒத்தாசை பண்ணணும் ஜப ஹோமங்கள் லட்சக்கணக்கான சாதுக்குழுக்கு அண்ணம் அங்க வந்தவாளுக்கெல்லாம் அண்ணம் அப்படித்தான் நடக்கிறது அவ அந்த கர்ம ஆரம்பிச்சுதான் அதுதான் கவனிப்பாள் அப்புறம் ஆறு வந்திருக்கா என்ன ஏது ஒன்றும் அவளால பார்க்க முடியாது அங்க போறவா எல்லாருமா தான் நாம எல்லாருமா தான் எல்லாம் பண்ணிக்கணும் அதையும் மனசுக்கு புரிஞ்சுக்கணும் சோழா வந்தாலே இங்க வந்தாலேன்னு ஒவ்வொருத்தரும் நினைச்சுக்கிட்டா ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு பேசக்கூட முடியுமா போ அவ அந்த தான் போயிருப்பாள் அதெல்லாம் அவளுக்கு கண்ணும் மனசும் அம்பாளுகளே இருக்கும் அது மாதிரியான முறையில் நல்ல முறையில் அங்கே நடத்த போறாள் பெரிய ராஜாக்கள் அப்படி நடத்த முடியாது அந்த ரீதியெல்லாம் பண்ணுவாளவா இந்த புண்ணியத்துல எல்லாரும் நரம்ப கலந்து கொள்ளணும் இன்னும் பல பேர்கள் அப்படி எப்படி ஒவ்வொரு குடும்பத்துக்கு கோபால திறமைவாள் அவள் நிறைய கொடுக்கணும்னா மனசுல அம்பாளுடைய அனுகிரகம் மனசில் தோணி கொடுக்கணும்னு ஆரம்பம் வந்து சொன்னால் வாழ்க்கையை கொடுங்க பத்திரமை வாழ்க்கை கொடுத்தா வாட்டை போய் சொல்லணும்னு சொன்னேன் எத்தனையோ பேர்கள் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காள் அப்படின்னு நினைச்சதெல்லாம் உடனே உடனே கொடுத்துடணும் ஏன்னா தர்மம்ங்கிறது அப்புறம் என்ன ஆகுமோ சித்தம் நாம் என்ன கண்டோம் இருந்து எண்ணெய் விட்டுக்கிறாங்க கர்ணம் தங்க கண்ணி வெள்ள எண்ணெய் பூமியில ஹோம் பண்ணிட்டு தேய்ச்சிக்கணும் நான் ஹனுமாமிஷ்ட விபீஷணம் பரசுராமிஷ்ட சப்தையிலே செவிஜீவிதான்னு இது இந்த க்ஷவரம் அபியங்கம் இதெல்லாம் ஆயுஷ் கர்மா ஆயுஷ விருத்தி பண்ற காரியம் அதுக்காக தான் நாள் பார்த்து தேய்ச்சி இப்போ அமாவாசையில முழு கொண்டு சுயமே பண்ணிக்கிறான் அது வேற ஆள் இல்லாமலே இந்த ஒரு வேலைக்கு கொடுக்குற கட்டணா கூட இல்லாம போயிடுறதுல இந்த பூமியில விட சொல்லியிருக்கு இந்த அண்ணே இது ரொம்ப பேருக்கு தெரியாது அது தெரிஞ்சவா கூட இப்ப என்ன பண்றா அது தொடையில விட்டுக்கிறான் அது வேஸ்டா போயிடுவானே பூமியில விடுவானேன்னு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு சாதத்தை இவனே சாப்பிடுவானே அப்பா சாதத்தை அது கூட இன்னொருத்தர் சாப்பிட்டு போவானே சொல்லி அது மாதிரி தொடையில விட்டுக்கிறான் பூமியில விட வேண்டியது கர்ணன் அது மாதிரி பூமியில ஹோமம் பண்ணிட்டு இருக்கிற போது ஒரு யாச்சகர் உள்ள வந்து வெட்டுக்கணும் வந்துட்டார் கதவு திறந்து யாச்சகம் வாங்குறவாளுக்கு சமயமயங்கள்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு அவனை எங்கேயாவது பிடிச்சு பண்ணும் அப்படித்தான் வருவாள் அப்படி வெட்டுக்கணும் உள்ள வந்துட்டார் அப்படியே கையில வருது கையால தங்க கண்ணியை கொடுத்துட்டான்னு பத்னி வந்து கோபிச்சிருந்தால் இப்படி கொடுக்கலாமா வலது கையால நாணம் பண்ண வேண்டாமா சாதுக்குள்ள அப்படி கொடுக்குறேனே அவரையும் எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் பண்ண சொல்லி போஜனம் பண்ணி வச்சு நீங்க கடைசியில தாம்பூரத்தில் வச்சு கொடுக்கப்படாதான் கர்ணன் ஒத்திரியும் சாப்பிட சொல்றதே இல்லை ஏன்னா அவன் தேரோட்டி தேரோட்டின்னு எல்லாரும் இந்த நாலு வர்ணத்தை தவிர்த்து ஒரு வர்ணத்துல பிறந்தவனாக அவனை சொல்லிவிட்டாள் தேரோட்டி மகன் அதனால அவன் அன்னதானமே பண்ணல அதனால மறுபடியும் செருத்தொண்டரா பிறந்து பிள்ளைக்கறி பண்ணி அவன் கைலாசம் கர்ணன் தான் செருத்தொண்டரா பிறந்தான் அந்த குறையை நீக்கி கொள்றதுக்காக அன்னதானம் பண்ணாத குறையை எல்லா தானமும் பண்ணி அன்னதானம் பண்ண முடியுமா சாத்தியப்படுமா படவே கூடாது அதுவும் இந்த நாள்ல துருக்கு காரியம் செய்ய முடியல அப்படி இருக்கிற ஆறு சமைக்கிறது இனிமே மிஷின் சமைச்சு மிஷின் வாக்கில் போட முடியும் ஆயிட போறதுன்னா என்ன பத்து வருஷத்துல ஆமா மிஷின்னா உள்ள போய் ஜெரிமானம் பண்ணணும் அதுக்கு ஒரு பிளாஸ்டிக்ல ஒண்ணு பண்ணி வச்சுடுவோம் உள்ள அப்படிதான் போகுது இதெல்லாம் முன்ன வருது நம்ம ஜெகத்துக்கு சந்தோஷப்பட்டு இருக்கா எல்லாரும் நாங்கெல்லாம் வருத்தப்படுறோம் இது மாதிரி யாருமே பிளாஸ்டிக்ல ஒண்ணு உள்ள பண்ணி வச்சுடுவோம் இந்த இதுல வைக்கிற மாதிரி இந்த ஐஸ் பொட்டியில் அது மாதிரி உள்ள அது இருக்குன்னு சித்தரை எடுக்கிறதுக்கு இன்னொரு ஆள் வரணும் அப்படின்னா அகில பூர்வ தேசம் இது முன்னோர்றதில்லை இதெல்லாம் முன்னோட்டம் தான் இது நம்ம பிராச்சீனமான தர்மங்கள் போகாமல் இருக்கிற முறையில நாம் இது எல்லாத்தையும் பாதுகாத்துக்கணும் அப்படி பாதுகாத்துக்கலைன்னா பிரயோஜனமே இல்லை தேவானாம் ஜனநீ செய்வ பிரம்மா சாதுக்கு எந்த பக்கத்துல சாதுக்கள் வராளோ அதான் மருதகையும் தான் இனிமே சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொடுங்களே சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் தாம்பூலத்துல வச்சு கொடுத்தா நீ இங்க பிறந்தாத்திரேன்னு சொன்னது தங்கத்தினி அதை கொடுக்கூடாதுன்னு சொல்லுவே அப்புறம் அந்த தரித்திர யாச்சகனுடைய ஜாதகம் எவர் செல்வரா போயிடும் தங்கத்தினி கிடைக்குமா அப்புறம் அவருக்கு புண்ணியம் நமக்கு வந்துருந்தோ அவர் வாங்கிட்டு போயிட்டா மாதிரி நீ எங்காத்தையும் பார்த்ததுன்னு சொன்னா நீ நானும் பேசிட்டு இருக்கலாம் புண்ணியம் கிடைச்சி தூணாராம் கண்ணன் அது மாதிரி நினைச்ச உடனே தானம் பண்ணி பண்ணோம் அது அக்ஷய வட்டவருஷம்னு ஆமா சத்பாத்திரத்துல சாதுக்களிடத்துல கொண்டு போய் கொடுக்கறது இருக்கே அது வந்து அட்சய வட்டவருட்சம் கஹா அட்சய வட்டவருட்சா விதிபது சத்பாத்திரதத்த தானம் எத்தினாள் ஆச்சாரியா ஆமா சாஸ்திரத்தோட கூட நல்ல காரியம் பண்ற மகான்களிடத்துல கொடுக்கற ஒரு திரவியம் இருக்கே அதுதான் காப்பாற்றும் கூட கணக்கு பார்க்க தோணும் பூக்காட்சி மிரட்டி வாங்கிட்டு போடுவோம்ல இன்னும் ரெண்டு சொன்ன கூட போடுவோம்னு செத்துல தேனா பிடிச்சு இல்லைன்னா அவன் ஏதாவது மானத்தை போச்சு விடுவான் அதுக்காக அவனும் கொடுப்பான் சாதுக்கொள்ளுகளை கொடுக்கற போது கணக்கு பார்க்கணும் சொல்லி போடும் நல்ல காரியத்துக்கு போகாது சில குடும்பத்துல சில குடும்பத்துல நல்ல காரியத்தை தவிர தப்பு காரியத்துக்கே போகாது திருவியம் அது ஒரு புண்ணிய குடும்பம் சில குடும்பத்துல போக்கிரி சாத்திரிகளுக்கு தான் போகும் சாதுக்களுக்கு கொடுக்கற போது கணக்கு பார்ப்போம் நாம் ஒருவன் அப்படி தோழி போயிடும் அந்த தோத்தம் தான் தோணப்படாது அதுக்காக தான் ஆச்சாரியாக சொல்ற போது அக்ஷய வட்டவருஷம் தாய் அது அழியாத இருக்கும் அந்த புண்ணியம் என்னைக்கும் குடும்பத்தை காப்பாத்தின்னு இருக்கு இன்னையோட போறதில்லை நாம் கொடுக்கறது இன்னைக்கு பணம் அந்த புண்ணியம் எத்தனையோ தலைமுறை நம்ம குடும்பத்தை வந்து காப்பாற்றும் அதைத்தான் மனசுல வாங்கிக்கணும் அப்படி நினைச்சபோது நாளத்தை பண்ணி பண்ணும் அப்படி எப்படி நல்லவர்களுக்கு தான் தோன்றும் கொடுக்கணும்னு தோன்ற போது அப்படி எப்படி கொடுத்தோம் அந்த புண்ணியத்தை சம்பாதிச்சணும்னு அது பரமக்ஷேமத்தை கொடுக்கும்